திரு அரிசில் புத்தூர் சுவாமி திரு படிக்காசு வைத்த பரமர் திருவடி போற்றி தேவி திரு அழகாம்பிகை அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி எண்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் இது திருச்சி தும்பரம் முத்தூரும் பூனல் மொய்யரிசில் கரை புத்தூரன் ஆடி போற்றி என்பாரல்ல முத்தூரும் பூனல் மொய்யரிசில் கரை புத்தூரன் ஆடி போற்றி என்பாரெல்லாம் போற்றி என்பாரெல்லாம் போற்றி என்பாரெல்லாம் பொய்த்தூரும் புலன் பொய்த்தூரும் பூனன் ஐந்தோடு புல்கிய மைத்தூரும் வீணை மாற்றவும் வல்லரே பொய்த்தூரும் பூலன் ஐந்தோடு புல்கிய மைத்தூரும் வீணை மாற்றவும் வல்லரே மாற்றவும் வல்லரே மாற்றவும் வல்லரே பிறைக்கணிச்சடை எம்பெருமான் என்று பிறைக்கணிச்சடை எம்பெருமான் என்று எம் பெருமான் என்று கரைக்கணித்தவர் கண்டவணக்கத்தான் கரை கணித்தவர் கண்ட வணக்கத்தாய் கண்ட வணக்கத்தாய் உறக்கணித்து உருகா மனத்தார்களை புறக்கணித்திடும் புத்தூர் புனிதரே உருகா மனத்தார்களை புறக்கணித்திடும் புத்தூர் புனிதரே புத்தூர் புனிதரே அரிசிலின் கரை மேல் அணியார் தரும் புரிசை நம் திருப்புத்தூர் புனிதனை திருப்புத்தூர் புனிதனை ஆ அரிசிலின் கரை மேல் அணியார் தரும் புரிசை நம் திருப்புத்தூர் புனிதனை பரிசோடும் பரவி பணிவார்க்கு எல்லாம் துரேசில் நன்னறி தோன்றிடும் காண்மீனே திருப்புத்தூர் புனிதனை பரிசொடும் பரவி பணிவார்க்கு எல்லாம் துரிசில் நன்னறி தோன்றிடும் காண்மீனே நன்னறி தோன்றிடும் காண்மினே நன்னறி தோன்றிடும் காண்மினே வேதனை மிகும் வீணையில் மேவிய கீதனை மிகும் வீணையில் மேவிய கீதனை கிளரும் நறுங்கொன்றையம் போதனை கொன்றையம் போதனை புனல் சூழ்ந்த புத்தூரனே அவனை நினைந்து என் மனம் நையுமே புத்தூரனை நாதனை நினைந்து என் மனம் நையுமே என் மனம் நையுமே ஆன அறுப்பு போல் முலையார் அல்லல் வாழ்க்கை மேல் அறுப்பு போல் முலையார் அல்லல் வாழ்க்கை மேல் விருப்பு சேர் நிலை விட்டு அல்லல் வாழ்க்கை மேல் விருப்பு சேர் நிலை விட்டு நல் இட்டமாய் திருப்புத்தூரனை சிந்தை செய்ய செய்ய திருப்புத்தூரனை சிந்தை செய்ய செய்ய கருப்பு சாற்றிலும் அன்னிக்கும் காண்மீனே நன நன Yeah. புல்தடை பூம்புணலும் பொதிந்த புத்தூருள பாம்பொரு மதியும் படர் புல்தடை பூம்புணலும் பொதிந்த புத்தூருள புத்தூருள புத்தூர் நாம் பணிந்து அடி போற்றிட நாதோறும் சாம்பல் என்பு தனக்கணியாகுமே நாம் பணிந்து அடி போற்றிட நாதோறும் சாம்பல் என்பு தனக்கணி ஆகுமே ஏ கனல் அங்கை தன்னில் ஏந்தி அங்கை தனில் கனல் ஏந்தி வெங்காட்டிடை அனல் அங்கு எய்தி நின்று ஆடுவரு பாடுவரு வெங்காட்டிடை அனல் அங்கு எய்தி நின்று ஆ பாடுவது பின் நலம் செஞ்சடை மேல் பிறையும் தரும் புனலும் சூடுவர் போலும் புத்தூரரே புத்தூரரே ஆடுவர் பாடுவர் புனலும் சூடுவர் போலும் புத்தூரரே புத்தூரரே புத்தூரரே காற்றிலும் கடிதாகி நடப்பதோர் ஏற்றிலும் இசைந்து ஏறுவர் காற்றிலும் கடிதாகி நடப்பதோர் ஏற்றிலும் இசைந்து ஏறுவர் என்போடு நீட்டினை அணிவர் நீட்டினை அணிவர் நினைவாய்த்தம்மை போற்றி என்பவர்க்கு அன்பர் புத்தூரரே புத்தூரரே புத்தூரரே என்பொடு நெற்றினை அணிவர் நினைவாய் தம்மை போற்றி என்பவர்க்கு அன்பர் புத்தூரே முன்னும் முப்புறம் செற்றனராயினும் முன்னும் முப்புறம் செற்றனராயினும் அன்னம் ஒப்பரு அலந்து அடைந்தார்க்கு எல்லாம் இன்னும் ஒப்பர் விரிசடை மேனி செம்பொன்னும் ஒப்பர் புத்தூரியம் புனிதரேன புத்தூரியம் புனிதரே புத்தூரியம் புனிதரே விரிச்சடை மேனி செம் பொன்னும் ஒப்பரு புத்தூரியம் புனிதரே புத்தூரியம் புனிதரே புத்தூரியம் புனிதரே செருத்த நாள் தன தேர் செல்ல உத்திடும் கருத்தனாய் கையினை எடுத்த அங்கூடல் செருத்தனால் தன தேர் செல்ல உய்த்திடும் கருத்தனாய் கையிலே எடுத்த கூடல் பருத்த தோள் கெட வருத்த தோள்கட பாதத்து ஒரு வீரன் பொருத்தினார் மொழிலார்ந்த புத்தூரரே பருத்த தோள்கட பாதத்து ஒரு வினல் பொருத்தினார் பொழிலார்ந்த புத்தூரரே புத்தூரரே புத்தூரரே புத்தூரரே புத்துறவே